திங்களி கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதி விண்களி கூறுவதோர் வேதகம் வந்து வேதகம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமான் அர்த்தம் ஏன்னா வேதனடி தடைத்தோங்க மிகு செய்வர் துறைவழங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தெழுதுன்னு சொன்னாரு அவற்றெல்லாம் உள்ளீடையாக இருக்கின்ற பெருமான் நம்முடைய பெருமான் இருக்கலாம் அதனால அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு வெளிப்பட்டு வெளிப்பட்டு விட்டான் விண்களி கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதி அப்ப போய் ஒரு பெரிய வேதங்களும் மற்றதும் நமக்கு தேவையில்லை ஏன் பெருமானே நம்ம கையில் இருக்கலாம் என்று இப்படி எல்லாம் சொல்லி எப்ப இருந்தால் மீன்பாலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே அந்த பெருமான் மட்டும் நம்முடைய புறக்கண்ணுக்கும் தோற்றம் பண்ணி எழுந்துள்ளி விட்டால் நமக்கு என்ன குறை என்ன குறையும் இளைய மேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஒன்றினோடொன்றும் உறைந்தினோடைந்தும் உயிர் பருமாகாதே ஒன்றினோடொன்றும் ஆமா ஓரைந்தினோடைந்தும் உயிர் பருமாகாதே ஒன்றினோடு என்னன்னா ஓர் உயிரோடுன்னு அர்த்தம் அந்த ஓர் உயிரோடு ஒன்றும் பொருந்துமாறு அல்ல ஓர் ஐந்தும் ஐந்துங்கிறது மெய்வாய் கண் மூக்கு செவி அதனால அறிகின்ற புலன் என்ன கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தரியும் ஐந்து நிலை அல்லவா இது மாதிரி நம்ம இந்த ஆன்மாவாகிய ஒன்று பெருமானை போய் பொருந்துவது என்பதோ நம்முடைய அந்த ஐந்து பொடிகளால் பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் பெருமானை பற்றியதாகவே ஆகவோ இப்படி எல்லாம் ஒண்ணு வரணும்னு அவசியம் இல்லை ஏ கடைசி வரி கடைசி வரி என்ன ஏருடையான் என ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திரிலே நாம் யார் பெருமா உள்ள இருக்க நினைக்கிறோமோ அவனே உள்ள இருக்கிறான் உள்ள இருந்த பிறகு இதெல்லாம் வேண்டிய பெருமானுடைய உள்ளத்துக்கு வந்த பிறகு இதெல்லாம் தேவையில்லை ஆனா உள்ளத்துக்கு வருகின்ற வரையிலும் இதெல்லாம் வேணும் ஒன்றினோடொன்றும் ஓர் ஐந்தினோடைந்தும் உயிர்ப்பருமாகாதே அல்லவா அப்ப நேர போய் அந்த மாதிரி அந்த பொறிபொருள்கள் எல்லாம் பெருமானை நினைக்க வேண்டும் என்றோ இந்த உயிரானது பெருமானை பொருந்த வேண்டும் என்றோ சொல்ல வேண்டிய அவசியம் அப்போ உன்னடியாரடியாரடியோமன உய்ந்தனாகாதி இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமான் அடிகின்றவர்களுக்கும் பெருமானி தில்லைவாழ் அந்தனரதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து உயவனாருக்கு அடியேன் என்றெல்லாம் இப்படி ஆண்டவனுக்கும் அடிவருக்கும் அடியேன் அடியேன் என்று சொல்றோம் பெருமானை அடைந்து விட்டா யாருக்கும் அடிமை இல்லை அதுதான் நம்முடைய பாரதி கூட பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோ ஆனா எங்க பரிபூரணனுக்கு அடிமை செய்து வாழ்வோம் பாருங்க உன்னடியாரடியோ அடியோம் என உய்ந்தனாகாதே கன்றை நினைந்தடு தாயன வந்த கணக்கதுமாகாதே அல்ல நீ என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமானாகிய நீ ஒரு பசுங்கன்று இருக்குது கன்று கண்டு போட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கன்று எங்க இருக்குதோ அங்கேயே நக்கிட்டே இருக்குமா இது வேற தாய் பசு அந்த உறவு அந்த அது கன்றை ஈன்ற பசுவுக்கு ரொம்ப இருக்கும் அதுதான் பெரும்பாலும் அந்த கன்று ஈன்ற பசுங்கிறத எல்லாருமே சொல்றது உண்டு அல்லவா அதனால அப்படி நமக்கு எப்படின்னா கன்றை நினைந்தழு தாயன வந்த கணக்கதுவாகாதி பெருமான் என்ன செய்யணும்னு கேட்டா இந்த ஆன்மாவுக்கு வந்து இது கரையறணுமே என்று மீண்டும் வரணும் வந்து வந்து இந்த ஆன்மாவை எப்படியாவது கரையேற்றணும் இந்த நினைப்பு எல்லாம் அவனுக்கு வேண்டியதில்லை ஏன் அவனுடைய திருவடியில போய் அடைஞ்சு விட்டா அப்புறம் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லையே தேவையில்லையே அதனால இப்ப நாம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெளியில போகாத அங்க போகிறா அங்க போகிறான்னு எல்லாம் சொல்லி நம்ம வீட்டுல எல்லாம் சொன்னாங்க நாமே கல்லூரிக்கு வந்த பிறகு நாமே திருமணம் செய்து விட்டு குழந்தை குட்டியா இருக்கும்போது ஏ பாப்பா போகாது அங்க போகாதுங்க சொல்லணுமா சொல்லுவாங்களா நீங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்புறம் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு லாபம் சொல்றது தேவையில்லை இல்லவா அப்படி போடுது அதனால அந்த கண்டை நினைந்து தாய் வந்து நினைக்கிற மாதிரி இறைவன் வந்து மீண்டும் நமக்கு வந்து உபதேசம் மற்றதோ செய்ய வேண்டியதில்லை ஏன் அவனை நான் திருப்பணியை அடைஞ்சிட்டேனே அடைஞ்ச பிறகு என்னத்துக்கு தேவையில்லை இல்லவா அதனால இப்படி கண்டை பால் நினைந்து பால் நினைந்தூட்டும் தாயினும் சாரப்பறிந்து நீ பாவி ஏனுடைய ஊனினை உருக்கி எல்லாம் சொன்னாரு எப்போ இந்த ஆன்மா கரையேற வரைக்கும் கரையேற்ற பிறகு அப்புறம் எதுக்கு பால் நினைந்து விட்டும் தாயினும் அதான் அதேதான் அந்த கன்றை நினைந்தடு தாயன வந்த கணக்கதுவாகாதி காரணமாகும் அனாதி குணங்கள் கருத்துருமாகாதே காரணமாகும் அனாதி குணங்கள் என்ன காரணம்னாரு இப்ப நாம் என்ன சைவ இல்ல இந்த உயிர் உயிருங்கிறது நிச்சயமா இருக்குது இல்லைன்னா நம்ம பேச முடியாது நடக்க முடியாது எல்லாம் செய்ய முடியாது இருக்குது உள்ள இருக்குது சரி இது என்ன பண்ணுது பெரும்பாலும் கேட்டீங்கன்னா அந்த மூன்று குணம் எது சாத்வியம் இருக்கும் போது நல்லா பேசுது இந்த ராட்சதமோ தாமதமோ வந்ததுன்னா கெட்ட ஜாதி பேர் தான் போடுது நல்லா போடுது விடுது இந்த மாதிரிலாம் அமைந்திருக்கிறது ஆனா இதெல்லாம் எப்போ இந்த உடலோடு இருக்கிற வரைக்கும் இந்த உடலை விடுத்து இந்த உயிரானது பெருமானை அடைந்த பிறகு இந்த பேச்சு கடமை இல்லையே பேச்சு கடமை இல்லவா அதனால அதான் சொல்லுகிறார் காரணமாகும் அனாதி குணங்கள் கருத்து என அனாதி குணங்கள் சாத்விகம் ராட்சசம் தாமதம் இந்த மாதிரி குணமெல்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த உயிரோட பொருந்த வேண்டிய வேலையே ஏன் உயிர் தான் அவற்றை எல்லாம் விடுத்து பெருமானுடைய திருவடி அடைஞ்சிட்டு அப்புறம் என்ன இதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆகாரி நன்றிது தீதன வந்த நடுக்கம் நடந்தன ஆகாரி பாருங்க இப்ப நாம உலக இந்த உடம்போடு இருக்கும் போது நல்லது கெட்டது தெரிஞ்சு கெட்டதை நீக்கி நல்லதுலயே இருக்கணும் நல்லதுலயே வாழணும்னு நினைச்சோம் எப்போ இந்த உடம்போடு இருக்கும்போது இந்த உடம்பை விடுத்து பெருமானுடைய திருவடி இந்த ஆன்மா சேர்ந்த பிறகு நன்மை ஏது தீமையே ஆமா ஆமா இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படி இருக்கும்போது நல்லது கட்டுறது பஞ்சாங்கம் பார்த்துட்டு நீ என்ன சார் யோகம்னு கேட்க வேண்டிய மரண யோகமா சித்தி யோகமா அமிர்த யோகமா இதெல்லாம் வேண்டியது இந்த பஞ்சாங்கம் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு இருக்கிறது அதனால இதெல்லாம் தேவையில்லைப்பா நன்றிது தீதன வந்த நடுக்கம் நடந்தன ஆகாதி நாம் எலாம் அடியாருடனே செல ஆகாதி ஏற்கனவே சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா யாராவது அடியோரில் ஒரு பத்து பேர் திருவண்ணாமலைக்கு வந்தாங்கன்னா பாருங்க இங்க இருந்து வந்திருக்காங்க கொடுமுடியா அங்க இருந்து வந்திருக்கிறாங்க நாம் போய் அல வரவேற்பையா என்று சொல்லுவோம் எப்போ இங்க திருவண்ணாமலையில் இருக்கிற நாமும் கொடுமுடியில் இருக்கிற அவங்களும் பெருமானம் அடைஞ்சுட்டா அப்புறம் வரவேற்பு என்ன எல்லாம் இருக்கிறதே ஒரு இடம் தானே உள்ளார் சிவனடி கீழ் எல்லாம் திருவண்டியில் இருக்கிறான் அப்புறம் இவருக்கு அவருக்கு வரவேற்பண்ணா அவருக்கு இவர் வரவேற்பண்ணா ஒண்ணும் இல்லை மேலும் அவர் காரணம் அல்ல நீங்க திருவண்ணாமலை காரணம் அல்ல ஆமா அப்புறம் இந்த ஆன்ம இந்த உடம்போட இருக்கும் போதுதான் இந்த ஊர் அந்த ஊருன்னு சொல்றோம் இந்த உடம்பை தான் உயிருக்கு ஏது ஊர் ஏது ஊர் அப்படி போடுமா இதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்ன பகுதி இதெல்லாம் இல்லைங்களா யாரு மணிவாசகர் ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்து அரசாட்சியிலையும் ஒரு காலத்துல இருந்து ஆனா அந்த அரசாட்சியை விடுத்து இந்த அரசாட்சி என்னது உம்மதே ஆட்சிங்கிறார் என்னது என்ன உம்மதே ஆட்சி விண்ணுலகும் அன்னுலகம் உம்மதே ஆட்சி என்று ஆகி போன பிறகும் பேசுறாரு அல்லவா சரி எனவே என்றும் என் என் என்றும் என் அன்பு நிறைந்த பாரா அமுது எய்துவதாகாதீம் ஏற்கனவே என்னுடைய அன்பு <coughs> பெருமானியே நினையும்படியா சொல்லணும் இப்ப இந்த என்னுடைய ஆன்மாவே பெருமானத்தில் இருப்பதனால என்னுடைய அன்பெல்லாம் வேற எங்க செல்ல போகுது அங்கேயேதான் இருக்கு எங்க பெருமான் திருவண்டியிலேயே அத போய் இல்ல இல்ல நீ அன்பும் சிவமும் இரண்டன்பு அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாய் யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்தார் அதெல்லாம் சொல்லணுமோ இதெல்லாம் சொல்லி முடிச்சு அதனுடைய பயனை பெற்ற பிறகு இது தேவையில்லை என்று சொல்றது ஏருடையான் என ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே அந்த காலையேற்று ஊர்தியாகுடைய பெருமான் என்னுடைய உள்ளத்தில் எழுந்துள்ள விட்ட பிறகு இதெல்லாம் எனக்கு என்னத்துக்குப்பா தேவையில்லை என்கிறார் பந்தவிகார குணங்கள் பறிந்து மறிந்திடும் ஆகாதி முன்ன சொன்னது பந்தவிகார குணங்கள் பந்தம்னா இந்த உடம்பு இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்றமே தாய் புள்ள மாமன் மாமி இப்படி எல்லாம் வாழ்றமே இந்த இந்த மாதிரி இந்த பந்தம் எல்லாம் இருக்கின்ற பொழுது அந்த விகார குணங்கள் எது முன்ன சொன்னதுதான் ஆணவம் மாயை சாத்விகம் ராட்சதம் தாமதம் இந்த குணங்கள்லாம் ஏ இந்த ராட்சதமும் தாமதம் வரக்கூடாது சாத்வீகமாகவே இருக்கணும் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அறவுரை இல்லை ஏன் அப்படிலாம் இருந்துதான் இங்க இப்ப வந்துட்டமே பெருமான் திருவடிக்கு வேண்டுவதில்லை இந்த குணங்களை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டியது பந்த விகார குணங்கள் பரிந்து மறிந்திடுமாகாதே பாவனையாய கருத்தினில் வந்த பராமுதாகாதி பாவனையாய அதான் நம்ம கூட பார்த்தோம் சிவோகம் பாவனின்னு ஒண்ணு சொல்றோம்ல சிவோகம் பாவனை என்ன அர்த்தம் ஆமா அப்படியே இந்த உள்ள எடுத்து சொல்லிக்கொண்டு ஜெவம் பண்ணும் போது அப்படியே பெருமானை பண்ணி பண்ணிவிட்டால் தன்னை மறந்து இருப்பது அதான் சிவோ சிவமாகவே தன்னை அப்படி பாவிப்பது அல்ல சிவோகம் பாவனை அந்த மாதிரி நிலை வரணும்னு இப்ப சொல்லணும் நீங்க அந்த பெருமான் திருவண்டிலேயே சென்று விட்டால் அப்புறம் எடுத்து சொல்லணும் ரெண்டு சொல்ல வேண்டிய <laughs> அந்த பாவனையாய கருத்தினில் வந்த பரா அந்த அந்தமில்லாத அகண்டமும் ஏபா அண்டமும் நம்முள் அகப்படும் ஆகாதீம் பாருங்க அந்தம் இல்லாத நர் அது என்னது முடிவில்லாத ஒரு பெரும் பொருள்னர் சீக்குவல் டு பெருமான் பெருமான் அந்த பெருமான் அண்டமில்லாத அகண்டம் அந்த பெரிய அந்த பெரும்பொருளாக இருக்கிற அந்த பெருமான் அது என்ன செய்யணும் நம்முள் அகப்படும் ஆகாதி நம்மள போய் அப்பா பெருமான் எப்படியே மனதில் வைத்து தியானம் பண்ணும்பா தியானம் பண்ணுமன்னு சொல்ல வேண்டியதில்லை ஏன் அவனேதான் எழுந்துருளி வந்து அவனுடைய திருவடியில் இந்த ஆன்மான்னு ஒண்ணு வந்த போது மீண்டும் அவனை நினைப்பதோ இல்ல அல்லவா ஏன் அவன் திருவடியிலேயே இந்த ஆன்மா இருப்பதனால அவனையே நினைந்து கொண்டிருக்கு நீங்க ஏதோ ஒரு காலத்துல நினைச்சுட்டு இருந்தீங்க முன்ன இப்ப எப்போ வந்துருக்கு அவனே தானே ஆகிய பத்தீங்களா அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைபணி நிற்க வரக்கூடாது ஏகனாகி அழுந்தி அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லை அதனால பாருங்க அகண்டமும் நம் உலகப்படும் ஆகாதீம் ஆதி முதற் பரமாய பரஞ்சுடர் அண்ணுவதாகாதே அண்ணுதல்னா அணுகுதல் இல்ல பெருமானி இந்த ஆன்மாவானது போய் போய் அணுகணும்பா பக்கத்துக்கு போகணும்னு சொன்னா இங்கதான் பெருமானியே பெருமானி திருவண்டிக்கு இந்த ஆன்மா ஆயிட்டுதே வந்துட்டு போகுது அதனால மீண்டும் அணுகுதல் என்பது இல்லை அங்கே இருக்குது செந்துவர் ஆமா செந்துவர் வாய்மடவாரிடரானவை சிந்திடும் ஆகாதேப்பா அந்த மாதிரி வந்து பெருமான் அடையணும்னா அந்த காம விகாரம் எல்லாம் இருக்கக்கூடாதுப்பா உலக பாசம் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை ஏன் பெருமானை அடைந்து விட்டோம் ஆனதுனால அந்த பாசமெல்லாம் பாசமெல்லாம் நீங்கித்தானே இப்படி போனோம் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பெறாரே பெறாது நின்ற அந்த பேராது நின்ற நிலைதான் இங்க ஒரு தன்மை கொஞ்சம் கூட அசையாம அப்படி இருக்கேன் பெருங்கருணை பேராரி உன்னை நான் எப்படிப்பா ஆரா அமுதி அளவிலா பெம்மானி சிவபுராணத்தை மட்டும் பொருள் உணர்ந்து சொன்னோம்னா கூடுமானவரை அந்த இன்பம் இன்பம் தான் சந்தேகம் அதான் சிவபுராணம் சொல்லணும் மாலையில ஆறு ஆயிட்டதுன்னா கொஞ்சம் முகத்தை எல்லாம் கழுவி இது பண்ணி சின்ன பிள்ளைகளையும் கொண்டாந்து சொல்றா ராஜா சொல்றா ராஜா தட்டி கொடுத்தோம்னா சத்தியம் அந்த பிள்ளைகள் தெரிஞ்சு ஆமா ஆறாச்சுன்னா வாடா அப்படிதான் அப்பா எல்லாம் சொன்னாங்க சிவபுராணம்லாம் எங்களுக்கு எப்போ தெரியும் ஏழு வயசுல தெரியும் பிறந்த பிறப்பிற்கு எங்கள் பெருமான் பிரதான படிச்சிடும் ஆனா அதெல்லாம் வழங்காது எங்களுக்கு ஆமா அப்படியே போட்டு சரி நாளைக்கு ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்க முடியாத வரைக்கும் பண்ணு பண்ணுவாங்க பாருங்களேன் என்னது இங்க எந்த பகுதி ஆதி இம்முதர் படிச்சுட்டோம் செந்துவர் வாய் மடவாரிடரானவை சிந்திடுமாகாதீ அந்த மாதிரி ஞானிகளை போய் ஐயா இந்த காம பாசம் எல்லாம் விட்டுணும் பெண்ணின் விட்டுணும் சொல்ல வேண்டியதில்லை இதெல்லாம் விட்டல்லவா வந்திருக்கிறார்கள் அதனால வேண்டியதில்லை சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பன ஆகாதி சேலன கண்கள் பெரும்பாலும் சேல் கயல் மீன் போன்ற கண்ணுங்கிறது பெரும்பாலும் பெண் பெண்ணுக்கு தான் சொல்லுவாங்க பெண்ணுக்கு தான் சொல்லுவாங்க இங்கதான் நமக்கும் சொல்லிடுது ஆண்களுக்கும் சேல ஏமா பெண்களுக்கு தான் பெருமானி பார்த்து கண்கள் தெளிக்குமா நமக்கும் தெளிக்குது இல்லை அதனால சேலன கண்கள் அப்போ ஆண்பாலாருடைய கண்களும் செயல் போன்ற கண்கள்னு அநேகமா இன்னைக்குதான் ஞாபகத்துக்கு வருது எல்லாம் குறிச்சு வைக்கணும் சேலன கண்கள்ங்கிறது பெரும்பாலும் எல்லாம் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது முக்கால் அரைக்காலம் அரைக்காலம் கூட பெண்பாலுக்கு தான் வரும் இங்க சேலன கண்கள் அவன் பெருமேனி திளைப்பன ஆகாதே அது என்னது இந்த கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு கழிப்பனாகாது அதுதான் அல்லது ஐந்து பேர் அடிவும் கண்களை கொள்ள அந்த மாதிரி நிலை கண்ணினால் அவர் நல்விடா பொலிவு கண்டார்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை ஏன் இந்த கண்கள் தான் பெருமான் திருவடியிலேயே இருக்குது அப்பா பதிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் எங்க நூத்தனம் ஆகிறது அப்போ இந்த சேலன கண்கள்ங்கிறது பெரும்பாலும் பெண்பாலாருக்கு சொல்லப்பட்டது இங்கே பொதுப்படையாக உயிரலாகிய நம் அத்தனை பேருக்கு சொல்லப்பட்டது அநேகமா இந்த சேல் போன்ற கண்கள்ங்கிறது ஆண்களுக்கு உடையதாக அமைப்பை பொதுவாக சொன்னது எனக்கு இங்கதான் படுது புடிச்சு வைங்க வேற எங்கேயாவது நற்றினை அங்க எங்கேயாவது இருந்தேன்னா சேர்த்துங்க இல்லைன்னா திருவாசகத்துல இருக்குன்னு சொல்லுங்க மேலும் நம்ம கணக்கெல்லாம் வரணிக்க மாட்டாங்க அவங்க பெண்கள் தான் மாணி நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் யாரு யாரு மங்கையர்கரசி யாரு யாரு ஞானசம்பந்தர் சம்பந்தர் மானின் நேர்விழி சொன்னாரு அதெல்லாம் அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க சார் நம்ம கண்ணெல்லாம் ஒண்ணும் பெரும்பா பொதுவா வர்ணனையே பெண்பாலாகத்தான் வர்ணனை இருக்குது நமக்கு ஒன்னும் அதெல்லாம் சொல்லலை ஆமா அங்கேயும் மாதிரி பிடிக்கின்ற ஆளுதான் இப்படி எல்லாம் இருக்குது பெரும்பாலும் நீங்க இலக்கியங்களிலே வர்ணனை வருகின்ற பொழுது பெண்பாலாருக்கு தான் இருக்குமே தவிர ஆண்பாலாருக்கு ரொம்ப குறைவுதான் அது பல காரணம் ரெண்டாம் ஒன்று இவன் தான் அந்த மாதிரி அலங்காரத்தை வெளிப்படையா சொல்லலாமே தவிர அந்த அலங்காரத்தை பெண்கள் சொல்ல மாட்டாங்க கூடாது பாருங்க இப்ப தலைவன் தலைவியை கண்ட உடனே இவன் ஐயப்படலாம் அப்புறம் அதை குறிப்பறியலாம் இதெல்லாம் இருக்குது அது போல அந்த பெண் அப்படி செய்யலாம்னு இல்லை இல்லை இந்த பெண்மைன்னா அவ்வளவு காக்கப்பட்ட உண்டு அல்ல அதான உயர்வுன்னு இந்த மடப்பை எப்படியே அடிமையா நினைச்சுக்கிட்டான் அவங்களை எங்க உயர்வால கருதிருக்காங்க பெண்பாலாறு அவ்வளவு உயர்வாக தாய்க்குளம்னு இப்பதான் சொல்றோமா என்ன அதனாலதான் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் அம்மையே அப்பா பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால படிந்து நீ என்னுடைய ஊனி நீங்க திருமுறைகளில் தாய் என்று எடுத்து ஒரு கற்றுக்கொண்டு எழுதலாம் அது போல திருமுறைகளை தந்தையின் எடுத்து எழுத முடியாது செய்தி இருக்காது <laughs> செய்தி இருக்காது திருமுறைகளில் தாய் என்று எடுத்தீங்கன்னா அருமையா ஒரு பெரிய எம்பிள்ளே எழுதுதான் அது மாதிரி சரி பாருங்க <clears throat> சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பனாகாதி இந்திர ஞால இடற்ப பிறவித்துயர் ஏகுவதாகாதீ இந்திரஞாலம் என்ன இந்திரஞானம் அது இல்ல கந்தல் என்பா தாரணியில் இந்திரஜாலம் ஒழிவோன் யாவரையும் தான் மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வது போல் இந்த உலகத்துல என்ன செய்வான் பெருமான் என்ன செய்வானா எல்லா ஜாலத்தையும் காட்டுவானா இந்த உயிர்களுக்கு ஆனா தாதில மயங்க மாட்டானா எது போலன்னாரு நீங்க பாம்பாட்டியோ கும்பாட்டியோ அல்லது நான் வந்து என்ன இதை போட்டு முளை முளைக்க வைக்கிறேங்கிறானு மா மாங்குட்டையை போட்டு ஒன்னே முளைக்க வைக்கிறேங்கிறானு அவன் எல்லாம் என்ன பண்ணுவான் நம்ம மயக்க வைப்பானே தவிர எல்லாம் பாருங்க எல்லாம் பாருங்க இப்ப பாருங்க மாங்கோட்டை மாங்கோட்டை தெரியுதா அப்படி வைப்பான் வச்சு அப்படி மூடிட்டு அடிச்சுட்டே வருவான் பாருங்க பழுக்க போகிற பொண்ணு வச்சு செய்வான் கீழே பழுக்கிறதுக்கு முன்ன கொஞ்சம் கையை நீட்டிடுவான் ஏன்னா அப்பதான் பணம் போடுவீங்க அந்த பழுத்ததை பார்த்துட்டீங்கன்னா போடுவீங்க அதனால ஆஹ் இப்ப பாருங்க மாமரம் வருது பாருங்க மாமரம் வரப்போன்னு சொல்லிட்டு கையேந்துமா பாவம் என்ன பண்றது அதனால அதை கொண்டுதான் படைக்கணும் எல்லாம் போன பிறகு அப்படியே அந்த கூட தானே ஆஹா அது பார்த்தா அது சரியா பாத்தியா அப்படின்னு இதுல யாரு மயங்கோம்னு கேட்டா சுத்தி இருக்கிற நாம காசை போட்டுட்டு நாம அடே பாரப்பா மாங்கொட்டை இப்ப போட்டு உடனே வந்திருக்கு நாம மயங்குமே தவிர அவன் இது இதை போல செஞ்சா வந்து லட்சாதி லட்சம் தரம் சொல்லியிருக்கான் சொல்லி சில்லற வாங்கியிருக்கிறான் அவன் போய் அதை பார்த்து அடியே மாங்கன்னு வந்திருக்குமானா நம்மை மயக்குவானே தவிர ஆனா அவன் மயங்க மாட்டான் மயக்குவான் ஏன் நீ செய்த அந்த வினையெல்லாம் போகணும்னு மயக்குவானே தவிர அவன் தான் மயங்கான் அதனால அவன் எப்பொழுதும் ஒரே தெளிவான அறிவுடையவன் பெருமான் அதனால என்ன சொல்றான் இந்திர ஞால இடற்பிறவி துயர் ஏகுவதாகாதி மீண்டும் அந்த பிறவிங்கிற துன்பம் அணுகாது இதெல்லாம் எப்போ என்னுடைய நாயகன் ஆகிய ஈசன் இடிலே என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பெருமான் வெளிப்பட்டு என்னையும் ஆட்கொண்டு விட்டான் இதெல்லாம் ஒன்னும் பேச்சு கேடமில்லையே என்று சொல்லி என்னியார் மூலை ஆகம் அணைந்துடன் இன்புறும் ஆகாதி எண்ணனியார் மூலை ஆகம் என்னது என்னன்னா நம்முடைய அழகு பொருந்திருக்கும்படியான பெண்கள் அவனுடைய மார்பகத்துல அலைந்துடன் இன்புறுமாகாதே இந்த இன்னும் போனதெல்லாம் இந்த உயிரானது பெருமானை அடைவதற்குள்ள இப்ப அடைஞ்சிட்டு இருக்குது பெருமானுடைய இன்பத்தில் தலைப்பட்ட பிறகு இந்த பெண் இன்பம் எல்லாம் வராது இதை விட மேலாய் கனியினும் கட்டிவட்ட கரும்பினும் பனிமலர் குடல் பாவினல்லாரினும் தனிமொழி கவித்த ஆளும் அரசினும் இனியன் யாரு யாரு சரி யாருன்னு சொன்ன யார் பாடினது கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவினல் ஆறினும் கனிமூடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் நாவுக்கரசர் தான் எந்த ஒரு தன்னடைந்தாக்கு இடைமருதனே திருடை திருடமருதூர் தேவாரம் சிவ சிவ அதனால இப்படிப்பட்ட அதெல்லாம் ஏதோ இந்த உலை உடலோடு இருக்கிற அந்த இன்பமாக இருக்கிற அனுபவிக்கிறதெல்லாம் இந்த பாசத்தோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த பாசம் நீங்கி விட்டுதானே அதெல்லாம் தூக்கி வைஞ்சிட மாட்டோமா அதனால என் அணியார் மூளை ஆகமலைந்துடன் இம்புறும் ஆகாதே எல்லையில் மா கருணை கடல் இன்றினிது ஆடுதுமாகாதே பெருமானி ஒரு ஆன்மா புதிதாக அடைந்ததுன்னா ஆஹா அந்த மீளா ஆனந்தம் பாடுதுங்கானம்மானாய் என்று முதல்ல சொல்லும் அந்த ஆனந்தையே தெளிச்சிருக்கும் போது அடிக்கடி சொல்லாத அப்புறம் ஏன் அந்த ஆனந்தமே இந்த உயிர் உயிரே ஆனந்தம் ஆயிட்டோன்னு சொல்லாது அந்த ஆகிற வரைக்கும் தான் அதெல்லாம் சொல்லும் எங்க இருக்குது ஆமா நன்மணி நாதம் முழங்கியன் உள்ளுற நன்மணி நன்னுவதாகாரி நன்மணி நாதம் இந்த நல்ல முத்தி நிலை கைவரப்பெறுகின்ற பொழுது என்ன வரும்னாரு அந்த சிலம்போசை கேட்கும் ஆமா சிலம்போசை தான் அதிகமா நீங்களா சொல்லுது சொல்லப்படுது அதுல அதுல சிலம்போசை தான் அதிகமா சேரமான் பெருமாள் காட்டினது சேரமான் பெருமாள் காட்டினது சிலம்பொலி காட்டிய பரிசும் என்று சொல்றாரு சிலம்பொலியா தான் சொல்றது நம்ம இதுல கூட இல்ல இல்ல நம்ம உந்தியாறுல திருவுந்தியார்ல திருவுந்தியாறுல இருக்கு நம்முடைய ஞான நூல் சிலம்போசை ஒலிவடியே சென்று நிறுத்தனை கும்பிடன்று உந்தி பர நேர்பட அங்கே நின்று உந்தி பர நம்முடைய இதுலயே இருக்குது முதல் நூல் சித்தாந்த நூல் திருவந்தியார் தான் என்னமோ பெரியவங்க எல்லாம் பாடிச்சுட்டு போட்டாங்க எனவே பாருங்க அதுதான் இங்கே ஓசை சொல்றார் நன்மதிநாதம் முழங்கியன் உள்ளுர நன்னுவதாகாதே நான் அணித்திரு நீத்தினை நித்தாலும் நன்னுவதாகாதே இப்ப திருநீர்னா நிச்சயம் காலையில விடுதலையுமே வெந்நீத்தை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீரோடு கோவணம் தட்டு என்றெல்லாம் சொல்றோம் நீ பெருமான் இந்த ஆன்மா அடைஞ்சிட்டதுன்னா இந்த உடம்புங்கிறதே கிடையாது அப்புறம் நீங்க எதுல பூசுவீங்க திருநீர அப்ப திருநீர் பூசல் என்பதே எல்லாமே சிவ சிவ இன்னைக்கு எல்லாம் திருநீர் பூசுவதுதான் ஒரு காலத்துல பெருமான் திருச்சிலம்பு ஓசையில இருக்கும் போது திருவடியில இருக்கும் போது தண்ணியே மறந்திருக்கும் என்ன ஆமா ஐக்கியம் சொல்ல முடியாது அது அவங்க ஐக்கியவாத சமயம் நாம என்ன அந்த பெருமான் திருவடி வேறு இந்த ஆன்மா வேறு இல்லாத அணுகிறது சரி எது என்ன நம்ம சுயான சித்தியார் நீங்க கேட்டோன்னு சிவனடியை சேரு முத்தி செப்புவது இங்கு யாமி ஐயா எங்க சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னாரு பெருமான் திருவடி அதுல போய் இந்த உயிரானது அப்படி பொருந்திடும் அதுதான் நாங்கள் சைவ சித்தாந்தம் முத்தின்னு சொல்லுவது யாரு சுயான சித்தியார்ல ஐயா முத்தி முத்தின எதுன்னு சொன்னாரு எங்களுடைய கொள்கை சிவனடியை சேரும் முத்தி செப்புவது இங்கு யாமே சுயான சித்தியார் தெளிவா சொல்லிவிட்டாங்களே ஒன்றாகி விடாது வேறாகவும் இருக்காது அங்க போய் வேறா இருக்கிறதுங்கிறது எல்லாம் வைணவத்துல <laughs> அங்க என்ன மூணு சொல்லுவாங்கல்ல விசிஷ்டாத்வைதம் துவைதம் துவைதம் துவைதம்னா அங்க நாராயணா இது அந்த வைகுண்டத்துக்கு போய் கூட பெருமாள் ஒரு பக்கம் இருப்ப இந்த உயிரில் ஒரு பக்கம் இருக்குமா இன்னொரு சாரா திருமாலே ஆயிடுவார் நாம பெருமானேயாகவும் ஆக மாட்டோம் பெருமானுக்கு வேறாகவும் இருக்க மாட்டோம் பெருமான் திருவடியில் இந்த உயிர் அப்படியே அடைந்திருக்கும் இதான் சிவனடியை சேருமுத்தி செப்புவது இங்கு ஆமி ஆமா ஈசன் பல்கலம் தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு ஏந்திதன் சென்ற திருப்பன்குளம் அதான் சேவனிக்கு சென்று சேவடிக்கு இருந்துதான் இருப்பான் ஆமா அப்புறம் என்ன இருக்கு நமக்கு எங்க யார் முத்தியில இருந்தா கீழே வர்றாரா சிவ சிவ ஆமா ஐயோ மேல வந்து ஆணவம் வேறு இந்த உயிர் வேறு இல்லாது இந்த மேல இருந்ததுல இருந்து மெதுவா இதை கொண்டாந்து இப்படி எல்லாம் கைகாலெல்லாம் கொடுத்து கொஞ்சம் புத்தியும் கொடுத்து அண்ணாமலையான போய் வணங்கிட்டான்னா இது அண்ணாமலையான வணங்காம ஊரெல்லாம் வணங்கிட்டு வரும் இதெல்லாம் மாறி வரணும் அல்லவா அதனால முத்தி நல்ல இருந்தது ஏன் கீழே இறங்குது சிவ சிவ அது வேற